பல கோடி நூறாயிரம் மல்லாண்டலின் மணிவண்ணா ஒன்றே சேவடி செவ்விதிருக்காப்பே பிரிவினை பல்லாண்டு வடிவாயின் மனமாவினே வாயின் மங்கையம் பல்லாண்டு மணிவாசரி வனத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு படையோருக்கு முழங்கு அப்பாஞ்சதன்னியமம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா ஒன்றே வழி செவ்விதிருக்காப்பு நாடு திருவெண்ணை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் பலமார்பினு வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியம் பல்லாண்டு படைவர் பக்தமிழங்கும் பட்டு வண்ணம் மனவங்கள் மேல் கூடால் பட்டு நேர்களை எங்கள் குழுவினில் புகழட்டாக்காரம் இலங்கை பாலாளாக படைபொழுதானுக்கு பல்லாண்டு எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்துள்ளை கூடுமினாடு நகரமும் நமோ நாராயணாய வென்று பாடு மனமுறை பத்தருள்ளேர் வந்து வல்லாண்டு கோருமின் நல்ல குலத்தை கதிபதியாகி அசுரரை இந்த குலத்தை எழுத்து களைந்த இருளீகே சந்தனக்கு குலத்திருளேர் வந்தடைதொழுது ஆயிரநாமம் சொல்லு அன்னை குலத்தை கவிழ்ந்து வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டன்போத்தப்பன் ஏழு வழிகால் தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றார் பல்லாண்டு பெஞ்சுடராளே திகழ்கிற சக்கரத்தேன் கோயில் பொறியாலே ஒத்தொன்று நின்று குடிகுடியாச்செய்யாயபுரடைவானனை ஆயிரந்தோறும் ஒரு குறிவாய சுழத்து ஆடியுள்ளாருக்கு பல்லாண்டு நெய்யட நல்லதோ நீ சேவகம கையடைத்தாயங்களை கேட்போரு காதை கேட்கொண்டலவர் சாந்தமங்கங்கு என்னை வெல்லுயிராக்க வல்ல பையுடனாக பகை குறியானுக்கு பல்லாண்டு கூறுவனே கலைந்தனின் வீரகவாடையுடுத்து களத்ததுண்டு தொடுத்ததுழாய் மலர் சூடி களைந்தன சூடமே தொண்டர்களோ திருவான திருவிழவே படைத்தவையின் மகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுமெருவான் உந்தனை கடியோமென் எழுத்தப்பட்ட அண்ணாலே திருமதுரைய சிறை குணித்து ஐந்தரைய பயனாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுகளை கொண்டவில்லா அடிகோட்டி அருகோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நான உனக்கு பல வழியாராயணாவென்ன நாமம் பலவே பல்வினையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனே பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவெண்ணம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டது தன் விரும்பிய சொல்வார் நாராயணாய பல்லாண்டம் பரமாத்மனை பவித்திரனை பரவேட்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் வெட்டுகத்தன் விரும்பிய சொல்லார் நமோ பல்லாண்டன் பரமா வெள்ளியே பெரிய கணவரால் கல்வியோ கைவட திருத்தேர் வெள்ளியே பெரிய விளநிதி வண்ணே கண்ணவரம் கல்வியோ முகத்து நின்னிவள் நோக்கினால் காணுமோ கண்ணபுரமென்று காட்டினார் எண்ணமிருக்க இனியவள் நானுமா நன்னரையோதோர் வேங்கடன் நீர்மலை என்று வாய் பெருவினாள் மெய்யம் வினவு இருக்கின்றார் அருளிகார் வேங்கட நேர்மலையன்னு வாய் வருவினார் மெய்யம் வினவிருக்கின்றார் கண்ணபுரம் என்ன பேசினார் உருகினார் உண்மையில்லை உறக்கமும் தான் இல்லை பெண்ணையும் தாழ நிறைந்திரல் பேதைதான் வண்ணல் வண்ணமேல் கண்ணனோர் கண்ணபுரந்துழுங்காரியை பெண்மையின் தன்னுடை உண்மை உரைக்கின்ற வண்ணம் விளம்பினால் வண்ணவர் வடவரை நின்னும் வந்து இன்னு கணபுரம் இடவகை கொள்வது யாமென்று பேசினார்கள் இவர்கிவர் கடவதன் கந்துயரங்கனீர் தன்மதிகாயின இறங்குமோ எத்தனை நாள் இரங்கள் இனாலம் வாய்க்கின்று கண்டானது தொன்மையோர் அரங்கமே என்பது இவர்கள் இறங்குமோ எத்தனை நாள் இரண்டல் இனங்காய் வேண்டுகந்தானது அரங்கமே என்றது இவள் தனக்காசையெல்லாம் கண்டு தான் கணபுரம் தொழப் கூளை முடியோடா தெல்லியல் என்றதோர் தேசிதனின் செய்கேன் கணவரங்கைகளும் பிள்ளையை பார்மணி கண்ணபுரத்தம்மடிகளை பார்மணி மந்தையோர் பரகாலன் சொல்லின் மறைவாளர் பகவத்தம்மல்லார் நீர்மலி வையத்தே நீடு நிற்பார்மலி கண்ணபுரத்தம்மடிகளை பார்மலி மங்கையோ பரகாலன் சொல்மலை இவபத்தம் வல்லவர் நீர்மலை வையத்தே நீடு நிற்பார்களே ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தார் பணி வண்ணா உண்டே காப்பு அடியாமோடும் நின்னோடும் பிரிவின்னியாயிரம் பல்லாண்டு வாழ்கின்றவங்கையும் பல்லாண்டு வடிவாதிபலத்துறையும் குடராழியும் பல்லாண்டு படைபோர் பத்து முழங்கு ्यादपराक्रमा रामानुजार्य दिव्याज्ञावर्धनामभिवर्धत रामानुजार्य दिव्याज्ञा प्रतिरागमध्वना जगन्तव्यामिने भूयात्सायुधो गरिदेभिणे श्रीमन् श्रीरङ्ग श्रियमणोपद्रवाधिनन्दम् वर्धया श्रीमन् श्रीरङ्ग श्रियमणभद्रवामणुदिनम् संवर्धया नमः श्रीधैरनादारिपुन्दीनवरजन्मने प्रसादवत्व परमप्राप्य कैङ्कर्यशालिने श्रीधैरेतया पात्रम् दीपत्यादिगुणार्णवम् यदीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामादरम् मुने ஆடிகளிலாய் பொழிப்பிள்ளை மாதள வாழ்வாழ மணவாள மாமுனிவன் மாழியவன் மாறந்திருவாய் திருவாய் முழு பொருளை மாநிலத்தோ பேரும்படி உழைக்கும் நீர் வாழிய சேதவாழி திருநாளி வாழிய பிரியமாரும் புரிநோரும் வாழிய சுந்தர திருத்தோழினதாழிய கையிலேந்திய முக்கோளும் வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாழிய வாழி வாழிய அடியார்கள் வாழ வாழ சடகோபன் நோள் வாழ கடல் மண்ணுலகம் வாழ